திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகம் கச்சா முடக்கினார் வெண் திங்கள் மொய்சடை கற்றை தன்மேல் துடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பரவையல்குல் அடக்கினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனரே சூடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டங்கு கூடினாள் அங்கையாளும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனரே கும்பினார் குழைத்தவேனல் வேனல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் கணலாக வகையதோர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் வில்லிடை எரித்து வீழ்த்த அம்பினார் வேலி அதிகை வீரட்டனரே மறிபட கிடந்த கையர் வளரிளமங்கை பாகம் செறிபட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொறிபட கிடந்த நாகம் புகையுமிழ்ந்தழலவீக்கி கிரிபட நடப்பர் போலும் கெடில வீரட்டனாரே நரிவரால் கௌவ சென்று நற்றசை இழந்ததொத்த தெரிவரால் மால் கொள் சிந்தை தீர்ப்பதோர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் கழனி சூழ் பழனவேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்டனாரே புள்ளலை துண்ட ஓட்டில் உண்டு போய் பலாசங்கொம்பின் சுள்ளலை சுடலை வெண்ணீர் அணிந்தவர் மணிவெள்ளேற்று துள்ளலை பாகன் தொடர்ந்திங்கே கிடக்கின்றேனை அள்ளலை கடப்பித்தாளும் அதிகை வீரட்டனரே நீரிட்டனுதலர் வேலை நீலஞ்சேர் கண்டர் மாதர் கூறிட்டமையராகி கூறினாரும் நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர் தரு சடையினுள்ளாள் ஆறிட்டு முடிப்பர் போலும் அதிகை வீரட்டனாரே காணிலார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தலாகார் ஏணிலார் இறப்புமில்லார் பிறப்பிலார் துறக்கலாகார் நானிலாரைவரோடும் இட்டனை விரவி வைத்தார் ஆணலார் பெண்ணுமல்லார் அதிகை வீரட்டனாரே தீர்த்தமாமலையை நோக்கி செருவலியரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை அஞ்ச பெருவிரலதனை ஊன்றி சீர்த்தமாமுடிகள் பத்தும் சிதறுவித்தவனையன்று ஆர்த்தபாய் அலர வைத்தார் அதிகை வீரட்டனாரே சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்